வணக்கம் இது மாலை பேச்சு நான் உங்கள் ரோனி இன்று நாம் பார்க்கவிருக்கும் நூல் hegemony to convergence party system and electoral politics எழுத்தாளர் அரசியல் ஆய்வாளர் யோகேந்திர யாதவ் நூலை எழுதியிருக்கிறார் இந்த நூல் சிறிய நூல் மொத்தம் எழுபத்தைந்து பக்கங்களை கொண்டது இந்த நூலின் வம்சத்தை இன்று பார்ப்போம் இந்தியா சுதந்திரம் பெறுவது காரணமாக இருந்த பல்வேறு தலைவர்கள் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் பின்னர் அவர்கள் இடது வலது மையம் என பல்வேறு அரசியல் பிடிப்பு கொண்டவர்களாக மாறினர் கட்சியிலிருந்து பிறகு விலகிச் சென்று பல்வேறு அரசியல் கட்சிகளை இயக்கங்களை தொடங்கி இயங்க தொடங்கினர் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியின் மேலாதிக்கம் சுந்தரம் அடைந்த காலகட்டத்திலிருந்து படிப்படியாக குறைந்து எல்லாம் மாறி இரு கட்சியாக பல்வேறு கட்சிகளுடன் போட்டியிடும்படி அல்லது கூட்டணியில் இணையும்படி மா எப்படி மாறும் சூழ்நிலை உருவானது என்பது யோகேந்திர யாதவ் எழுதி இந்த நூல் விளக்குகிறது சுதந்திரமடைந்த காலம் தொட்டு இந்திய பல்வேறு மாநிலங்களில் ஒற்றை கட்சியாக மேலாதிக்கம் கொண்டதாக காங்கிரஸ் கட்சி மட்டுமே இருந்தது பிறகு காலப்போக்கில் பழமைவாதிகளின் கூடமாக மாறி விரிசதிகாரர்களுக்கு மட்டுமே பதவி என்ற வகையில் பழங்குடிகள் ஆதிவாசிகள் தலித்துகள் புறக்கணிக்கப்பட்டனர் இதன் காரணமாக காலப்போக்கில் புதிய கட்சிகள் உருவாயின மாநில அளவில் சமூக நீதி வேண்டி குறிப்பிட்ட இனத்தின் அடையாளம் ஆகிய கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சியும் பிடித்தன இந்த நூல் கூறுகிற ஆய்வுப்படி அறுபதுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் மேலாதிக்கும் அனைத்து இந்திய மாநிலங்களும் ஒரு பெரும் சரிவை சந்திக்கிறது அதுக்கு பிறகு நிறைய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக போட்டியிடும் போட்டியிட்டு வெல்லும் வாய்ப்பு குறைந்து விடுகிறது கூட்டணியாக வென்றாலும் கூட ஆட்சி தேர்தல் பங்கேற்கும் நிலையில் இல்லை ಇರ್ತಾರ ಯೋಗೇಂದ್ರ யாதவ் காங்கிரஸ் கட்சி தனது ஆதிக்கத்தை இழக்கும்போது வளர்ச்சி வலது கட்சி இந்து பாசிசை ஊக்கம் பெற்று இழவதை கவனப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்டு திட்டமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பாபர மசூதி இடிப்பு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் நடத்தப்படுகிறது அப்போது ரத ஊர்வ ரத ஊர்வலம் நடத்துகிற அதுவாணி செல்லும் இடமெங்கும் பெரும் கழகத்தை உருவாக்குகிறார் அன்றைக்கு யூபியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைவர் இந்த சதியை உடன்படுகிறார் பிரதமர் நரசிம்மரம் இந்த சதியில் மாட்டி இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினரால் தீராத ஒரு களங்கமாக பார்க்கப்படுகிறார் அன்று தொடங்கி இன்று வரை கோவில் அரசியல் காங்கிரஸுக்கு பயங்கரமான காணக்கூடாத கனவாகவே இருக்கிறது இன்றைக்கு மக்களவையில் எதிர்கட்சி தலைவராக உள்ளவரை கூட சிவனுடைய படத்தை வைத்து அதில் நிர்பந்த நிலை வந்துவிட்டிருக்கிறது இதற்கான கலாச்சாரம் அன்றே போடப்பட்டது இது இடதுசாரிகளின் நூற்றாண்டு அடுத்தாண்டு வரப்போகிறது அவர்கள் பேச்சு மூச்சென்று இருக்கிறார்கள் ஊடகங்கள் அனைத்தும் இந்து பாசிச இயக்கத்தின் வழியில் சிக்க வைக்கப்பட்டு உள்ளன உள்ளது இன்று அரசை விமர்சனம் செய்பவர்களுக்கு சிறை அல்லது மரணம் என்ற நிலைக்கு ஒன்றிய அரசு மூர்க்கமாக வந்துவிட்டது எடுத்தால் ஒரே நாடு ஒரே கட்சி என்ற ஒரு சர்வாதிகார நிலைக்கு இந்தியா நடந்து கொண்டிருக்கிறது நூல் அனைத்து மாநிலங்களும் புதிய கட்சிகள் உருவாகி வருவதன் அடிப்படையில் தேர்தல் முறையே மாறுவதை அடையாளப்படுத்துகிறது உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் சமாஜ் சமாஜ்வாதி பீகாரில் ஜனதா தளம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆந்திரத்தில் தெலுங்கு தேசம் என இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை கூறலாம் காலப்போக்கில் மக்களின் தேவைகளை காங்கிரஸ் தலைவர்கள் புரிந்து கொள்ள காரணமாக கட்சி ஆட்சி அதிகாரத்தை இழந்தது பிறகு மிச்சமுள்ள செல்வாக்கையும் மேல துடைத்துவிடுகிறது என்பதை மாநில அரசியல் கட்சிகள் தேர்தல் வெற்றி பற்றி வாசிக்கும்போது அறிய முடிகிறது கோவில் அரசியலில் அதிகம் பாதிக்கப்படாத மாநிலங்களாக தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களை குறிப்பிடலாம் சமகாலத்தில் இந்து பாசியும் அதன் உப இயக்கங்கள் ஏழை விடுமுறை மக்கள் மீது இந்த மாநிலங்கள் மீதும் தாக்குதல் தொடங்கிவிட்டன எனவே தெற்கிலும் சூரியன் அஸ்தமனமாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் உள்ளன காங்கிரஸ் கட்சியில் வசீகரம் கொண்ட தலைவர்களாக மகாத்மா காந்தி நேரு இந்திரா காந்தி ஆகியோர் இருந்திருக்கிறார்கள் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு அக்கட்சியில் ஜனவசீகரம் கொண்ட தலைவர்கள் பெரிதாக உருவாகவில்லை மாநில அளவிலும் தலைவர்களை உருவாக்காமல் மெத்தமாக இருந்ததன் விளைவு காங்கிரஸ் என்று எதிர்கொண்டு வருகிறது தேர்தலுக்கு தேர்தல் பேசும் விஷயங்களும் கூறும் சுலோகங்களும் மாறிக்கொண்டே வருகின்றன சமூக நலத்திட்டங்களை இழிவாக பேசிய வலதுசாரி மதவாத கட்சி அதை வைத்து தேர்தலில் வெல்லும் சூழ்நிலை உருவானது நிச்சயம் நகைவான ஒன்றுதான் இந்த வகையில் வடகிழக்கு மாநிலங்களும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சற்று வேறுபட்ட கதியில் இயங்குகின்றன கட்சி அமைப்பு தேர்தல் செயல்பாடுகளை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்ள அரசியல் திறனாய்வாளர் யோகேந்திர யாதவ் எழுதிய இச்சிறுநூல் உதவும் இது மலை பேச்சு பாட்காஸ்ட் நான் உங்கள் ரோனி நன்றி